ஹதீஸ் எழுநூற்றி முப்பத்தி நான்கு அபு உமாமா ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் தான் சாப்பிட்டு முடித்து தன் தட்டை உயர்த்துவார்களானால் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி غير مخفي ولا معدع ولا مستعنا عنه ربنا என்று கூறுவார்கள் புகாரி ஐந்து நான்கு ஐந்து எட்டு துவாவின் பொருள் அபிவிருத்தி மிக்க தூய்மையான அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே புகழ் போதுமாக்கப்பட மாட்டாது அதை விட்டும் தேவையற்றதாக்கப்பட மாட்டாது நீயே எங்கள் இறைவன்